ஹதீஸ் தொள்ளாயிரத்தி ஆறு அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மரணத்தின் அறிகுறிகள் ஏற்படாத நோயாளியை ஒருவர் நலம் விசாரித்தால் அவரிடம் ரொப்பல் என ஏழு முறை கூறினால் அந்த நோயை விட்டும் அல்லாஹ் அவருக்கு குணமளிக்காமல் இருப்பதில்லை என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபுதாவோ மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஆறு திருமிதி இரண்டு பூஜ்ஜியம் எட்டு மூன்று இது ஹசன் என திருமதி இமாம் கூறுகிறார்கள் புகாரி இமாமின் நிபந்தனைப்படி இது சஹி என இமாம் ஹாக்கிம் கூறுகிறார் துவாவின் பொருள் மிக பெரியவனான மாபெரும் அரசின் அதிபதியான அல்லாஹுவிடம் உண்மை குணப்படுத்தும்படி கேட்கிறேன்